श्रीमद्रामानुजाचार्य श्रीपादाम्भोरुहद्वयम् तदुत्तमाङ्गसन्धार्यमनन्तार्यमहम् भजे மாழ்வாருடைய திருவாய்மொழி இரண்டாம் பத்து ஒன்பதாம் திருவாய்மொழி எம்மாவோடுங்கிற திருவாய்மொழி கீழ இரண்டாம்பத்தி எட்டாம் திருவாய் மொழியில இணைவனாம் எப்பொருட்கும் வீடு முதலாம் என்று சொன்னார் நலவந்தம் இல்லதோர் நாடு புவின்னு சொன்னார் பிறவிக்கடல் நீந்துவார்க்கேன்னு சொன்னார் பல பல பாத்திரங்கள்னால மோட்சப்பிரதன் பெருமான் பெருமான் மோட்சப்பிரதன் சொன்னார் இந்த திருவாழ்மொழி பெருமானுடைய பரத்தத்தை சொல்றது ராஜாவுடைய நிர்வாகம் பராக்கிரம் பராக்கிரப்பட்டது இது மோசப்படுத்து சொல்றது நிர்வாகம் பண்ணிருக்காரு ஏன்னா பரஸ்வத்தை ஏற்கனவே சொல்லியாச்சு உயர்வரால சொல்லியாச்சு இத்திஹாச புராண பிரக்கிரியில பரஸ்வத்தை திருநெல்வேலியில சொல்லியாச்சு இங்கேயும் பரத்தத்தை சொல்ற மாதிரி பாசுரங்கள்லாம் அமைஞ்சிருக்கு இருந்தாலும் கூட கார்த்தம் எழுந்தெழுந்த வெந்துராயாண்டுகளையும் பல பாட்டுக்கள்ல வேறலாம் ஆறாம் படிங்க அஞ்சாறு பாட்டில் நிறைய இடத்துல இருக்கு வரத்தோம்னா சொல்லப்படுறது ஆனாலும் இந்த திருவாய்மொழிக்கு அதுல தாற்பரியம் இல்லைன்னு திருவிழம் பராசரப்பட்டிருக்கு உபக்கிரமோபசம்ஹாரம் அபியாசோ பூர்வதாசலம் அர்த்தவாதோபத்தீஜ லிங்கம் தாற்பரியேன்னு ஒரு கிரந்தத்துக்கு எதுல தாற்பயம் ஒரு ஒரு வார்த்தைக்கு ஒரு பெரிய கிரந்தம் இருக்குன்னா அது எதை சொல்ல வருது பலசங்களை சொல்லும் ஆனா முக்கிய நோக்கு அந்த அந்த கிரந்தத்துக்கு எதிர்க்க எதுல தீயின்னு நிர்ணயிப்பா அதுக்கு உபக்கிரம உபசம்ஹாரம் ஆரம்பம் எப்படி இருக்கு முடிவு எப்படி இருக்குன்னு பார்ப்பார்கள் அத்தியாசம் பல தடவை எதை சொல்றாலும் அதுல அவளுக்கு தாத்தரியம் இருக்குன்னு ஆரம்பிக்கிறவன் சொல்ல போறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பிப்பார் முடிவா ஆக சொல்லியாச்சு முடிப்பா ஆகையால அதுதான் அந்த கிரந்த சொல்ல வருது நடுவில் எவ்வளவு விஷயங்களை சொன்னாலும் கூட பிரதான நோக்கு அந்த விஷயத்துல தெரிஞ்சுக்கலாம் அபியாசம் பல தடவை சொல்றதுனால இதுதான் அவளுக்கு தாத்தரியம் தெரிஞ்சுக்கலாம் அபூர்வதா புதுசா இருக்கணும் அந்த அர்த்தம் வேற எங்கேயும் சொல்லப்படாம அந்த சொல்லப்படுதாரு அதுதான் அதுக்கு தாற்பயம் புதுசா இந்த அர்த்தம் சொல்லப்படுறது இது வந்து முக்கியமா அப்படின்னு எந்த அர்த்தத்தை குறிச்சு ஒரு பலம் சொல்ல போறதோ அல்லது அர்த்தவாதம் பிரசம்சை பண்ணி சொல்லியிருக்காளோ இல்ல எதை வந்து நல்லா ஹேத்துக்கள்லாம் சொல்லி ஸ்தாபனம் பண்றாரோ அந்தந்த அர்த்தங்கள்ல கிரந்தத்துக்கு தாத்பரியம் இருக்கு இதெல்லாம் தாத்பரியம் சட்சித தாத்பரிய நிர்ணாயக்க லிங்கங்கள்னு சொல்லுவார் அந்த கிரந்தத்துக்கு தான் தாத்பரியம் நிர்ணயிக்கிறதுக்கான அடையாளங்கள் அந்த மாதிரி பார்க்கும் பொழுது பரத்வத்துக்காக பாட்டுகளும் இருக்கு பரத்வத்திலயும் அபியாசம் இருக்கு பரத்வத்திலயும் உபக்கிரம உபசம்ஹாரங்கள் ரெண்டுலையும் மோட்சபுரத்து திருச்சி நிரூபித்த நீங்க மட்டும் மனு சொல்ல தான் பார்த்தாலும் புரிஞ்சிடும் மோட்சபுரத்துவத்திலையும் உபக்கிரம உபசம்ஹாரங்கள் இருக்கு பரத்வத்திலையும் உபக்கிரம உபசம்ஹாரம் இருக்கு ரெண்டுலயும் அபியாசம் இருக்கு ஆனா இல்ல பெண்ணன் கோட்டிலையும் உயர்வர்களையும் பரத்தம் சொல்லப்பட்டது அதனால அபூர்வ சார்ந்த தாத்ததி லிங்கம் அது மோட்ச பழக்கத்துக்கு இருக்கு இது பழக்கத்துக்கு இல்லை ஆகையால் இந்த மொழியானது பழக்கத்தை சொல்ல பழக்கத்தை எப்பயோ பலர சொல்லிது பங்கி பிறப்பில் பழக்கம் எதுவே அசல் துக்கமா இருக்கிறபடியால் இங்க மோட்சப்புறத்துவம் தனித்து சொல்ல வேண்டிய ஒரு குணமாக இருக்கிறதுனால இந்த திருவாய்மொழிக்கு மோட்சப்புறத்துவத்துல நோக்கு கட்டுரை நிர்வாகம் கைசானம் பண்ணிருக்காங்க அது சொல்ல உடனே மோட்சப்புறத்தை சொல்லதுக்குன்னே ஒரு திருவாய்மொழி பெருமான் மோட்சப்பிரதன் பெருமான் மோட்சப்பிரதன் மோட்சத்தை கொடுக்கக்கூடியவன் இப்படின்னு பெருமானவன் அவனிடத்துல இருக்கக்கூடிய மோக்க கல்பங்கிற ஒரு முக்கியமான கல்யாண குணத்தை பெருமான பெருமான அந்த குணத்தை உடையவன் அது சொல்ற காட்டான் பெருமான் காட்ட உடனே பெருமானே மோட்சப்பிரதன் பெருமானே நீ மோட்சப்பிரதன் பெருமானே நீ மோட்சப்பிரதன் அர்த்தம் அண்டாதிபதி வேணுமா அசுரசத்திரவே நமகான் தைவல்யாத்திரிகளை பெருமான் பார்த்துள்ள பெருமான் அண்டாதிபதியே நமஸ்காரம் அசுர சத்ருவே சத்ரு சத்ருவா இருக்கக்கூடியவனே அவனுக்கு நமஸ்காரான அர்த்தம் அப்படின்னா அவனுக்கு நிறைய திரவியம் இருக்கு ஆரோத்தரை பார்த்து அவர் மடிய தடவையில எவ்வளோ எவ்வளோ நிறைய துணியை வச்சுருக்கு நிறைய துணியை வச்சுட்டு அப்படின்னு தடவிட்டே சொன்னாங்க கொஞ்சம் எனக்கு கொடுக்குறாதா கொஞ்சம் எனக்கு கொடுக்குறாதான்னு கருதிட்டோம் அதே போல பெருமானத்துல அண்டாதிபதையனமா அண்டாதிபதையனமான்னு சொன்னான் இவ்வளவு அண்டங்கள் இருக்கின்றிருக்கே அண்டானா சகசிரானா சகசிரான் நெய்வாந்த ஈதுஷானி கதாபத்திர கோட்டி கோடி சதாம்சான்னு புராண வச்சனம் அதான் அனந்தமா இருக்கிற அண்டங்களை வச்சிருந்துருக்கேன் அதெல்லாம் ஜல புத்புதவத்து ஜல மழை பெஞ்சா பெரிய ஜலராசி இருக்கு மழை பெஞ்சதுன்னா ஒரே காலத்துல துணிகள்லாம் உண்டாகி அழிகிறா போல எல்லா அண்டங்களும் ஒரே காலத்துல உண்டாகி ஒரே காலத்துல நசிக்கக்கூடியவர்களாக இருக்கீங்களான்னு எல்லாம் ஏக்கரிஜில் நடக்கும்னு இருக்கு அவ்வளவு அண்டங்களை வச்சிருக்கீங்க பதினாலு லோகங்கள் ஒரு ஒரு லோகமே எவ்வளவு பெருசு பிருத்திவின்னா அது ஒரு லோகமே எவ்வளவு எவ்வளவு தீபங்கள் இருக்கு எவ்வளவு வருஷங்கள் இவ்வளவு பெருசா இருக்கு இந்த மாதிரி பதினாலு லோகங்கள் பதினாலு லோகம் சேர்ந்து ஒரு அண்டம் இந்த மாதிரி அனந்த கோடி அண்டங்களும் வருஷத்துல வச்சுட்டு இருக்கேன்னா இவ்வளவு அண்டங்கள் அது நீ முழுக்க வச்சுட்டு இருக்கேன் நான் ஒரு அண்டத்துக்கு அதிபதி ஆகணும் இவ்வளோ அண்டத்துக்கு நான் அதிபதி ஆக வேண்டாம் ஒரு அண்டத்துக்கு அதிபதி ஆகும் இல்லை ஒரு அண்டத்துக்கு கூட அதிபதி ஆக வேண்டாம் ஏதோ ஒரு லோகத்துக்கு அதிபதி ஆகும் ஒரு லோகத்துக்கு அதிபதி ஆக வேண்டாம் ஒரு தீபத்துக்கு அதிபதி ஆகும் ஒரு தீபத்துக்கு அதிபதி ஆக வேண்டாம் ஏதோ ஒரு வருஷத்துக்கு நான் வருஷங்கள் இருக்கு ஜம்பு பண்ணா ஒன்பது வருஷமா இருக்கா அது ஏதோ ஒரு வருஷத்துக்கு அதிபதி ஆகும் இப்படின்னு திருமாடத்துல அண்டாதிபதியமாக அசத்துக்கு சொல்லக்கூடிய ஐஸ்வர்யார்த்திக்கு என்ன அபிப்பிராயம் என்ன இதை கொடுக்கிறவளோ அப்படின்னு இவ்வளவு ஐஸ்வர்யம் உனக்கு இருக்கேன் இவ்வளவு ஐஸ்வர்யம் உனக்கு இல்லைன்னா கொஞ்சம் ஐஸ்வர்யம் தனக்கு கொடுன்னு சொல்றவனுக்கு அபிப்பிராய் அசுரஹத்திர சத்திரவேனமான அசுரர்கள்ங்கிற விரோதியத்தான் போகுயா என்னுடைய ஐஸ்வர்ய பிராப்தி விரோதியை போக்கு எனக்கு ஐஸ்வர்யத்தை கொடுக்க கூடாதா இப்படின்னு இவளுடைய அபிப்பிராயம் அதே போல ஆழ்வார் திருவான் மோசப்படுறது மோசப்படுறது மோசப்படுறதுன்னு அந்த திருச்சி சொன்னார் அந்த குணத்துல நைபரியத்தோட சொன்னவாரு ஓஹோ இவருக்கு மோட்சத்துல இவருக்கு ஆசிரியத்து போட்டிருக்கு இந்த ஆழ்வாருக்கு மோட்சம் தான் பிரார்த்திக்கிறார் போட்டிருக்கு அழிவீரே இருந்தார் மோட்சம் கொள்ளும்னு திருமாலானவர் ஆழ்வாரத்துல கொடுக்க ஆரம்பிச்சான் கொடுக்க ஆரம்பித்தவாறு ஆழ்வாரானவர் இந்த இந்த ஆழ்வாருக்கு மோட்சம் கொடுக்கவோன்னு பெருமான் பாதிக்க ஆரம்பித்தான் பெருமான் பாதிக்க ஆரம்பித்தவாறே இப்பத்தான் நல்ல வாய்ப்புன்னு சொல்லி ஆழ்வார் நான் நான் பெற பெறக்கூடிய மோட்சம் எப்படிப்பட்டதாக இருக்கணும்னு ஆழ்வார் நிர்ணயிக்கிறார் இந்த இந்த மோச பக்கத்தை இப்போ நிர்ணயிக்கும் ஏற்கனவே நிர்ணயிச்சு பாண்டாமா எல்லாம் ஆரம்பிக்கிறப்பவே தான் தான் என்ன புருஷார்த்தத்தை பெறப்போறோம்னு சொல்லித்தானே ஆரம்பிக்க வரும் அப்படி இருக்க செய்தே என்னமா இங்க நிர்ணயிக்கிற ரெண்டாம் பக்கம் ஒன்பதாம் திருவாய்மையில நிர்ணயிக்கிற பிரிவத்தை முதல் பாட்டிலே தான் சொல்ல வேணும் அப்படி இருக்க இத்தையாசி இத்தை இப்படியா சொல்றது ஆழ் பொய்னிமை பொல்லா ஒழுக்கம் யாம் இனியா பொறாமைன்னு சொன்ன அங்கேயே அடுத்த பாட்டு என்ன இருக்கணும் அப்படின்னா இந்த எம்மா வீட்டு சொல்ல போற அர்த்தம் எனக்கு சம்சார நிவர்த்தி ஏற்படணும்னு ஆழ்வார் சொன்னார் சம்சார விருத்தி ஏற்பட போகணும்னு சொன்னா சம்சாரண ஏதோ ஐஸ்வர்யா ஆட்சிக்கு தெய்வம் ஏதோ ஏதோ ஒரு தெய்வல்ய ஆட்சிக்கு வரக்கூடிய சம்சார நிவர்த்தியை போல ஒரு நிவர்த்தி வந்தா போறாது அல்லது சுவார்த்த அனுபவங்களுக்கோ சுவார்த்த நீங்கலனுக்கோ வரக்கூடிய மோட்சம் வந்தா சம்சார நிவர்த்தி வந்தா போறாது எனக்கு பரார்த்த நீங்கரியம் வரவோடு அங்கே சொல்லணும் எனக்கு சம்சாரத்திலேயே விடுபாட்டை உண்டாக்கி கொடுன்னு சொன்னவர் உடனே எப்படிப்பட்ட பலம் வேணும்னு அப்படியே அங்கே ஆரம்பத்திலேயே சொல்ல வேண்டியிருக்க இவ்வளவு காலம் தள்ளி என் ஆய்வாளர் நிர்ணயிக்கிறாருன்னா மாதான சொன்னார் ஒன்றும் இல்ல ஆழ்வாருக்கு அப்பேருக்கு நிர்ணயிக்க ஒன்றும் திருவுள்ள பெருமான் எப்ப மயவரம் அப்படின்னு அருளினானோ அப்பவே ஆழ்வாருக்கு மயருன்னு அஜ்ஞானம் இல்லையோ அஜ்ஞானம் நீங்கிட்டுன்னா நான் ஒரு சேத்தனன் எனக்கும் சில எல்லாம் உண்டு நானும் என்னுடைய ஆனந்தத்துக்காக கொஞ்சம் அனுபவம் பண்ண போகணும் இந்த அஜ்ஞானம் ஆழ்வாருக்கு பூர்ணம் அத்து போயிட்டு எப்படி ஒரு மாலை இருக்கும் எப்படி ஒரு தந்திரம் இருக்கும் இவெல்லாம் தன்னத்துக்கு இருந்தா தனக்கு கொஞ்சம் ஆச்சரியம் உண்டா இந்த ஒரு மாலைக்கு தான் தனக்கு அழகா இருக்கணும்னு ஆசை உண்டா தான் போக்கியமா இருக்கணும் நாயகனுக்கு போக்கியமா இருக்கணும் ஆசை உண்டா எந்த ஆசையும் கிடையாது அந்த அதிசத்துக்கு எப்படி சகோபத்திருத்தம் இல்லையோ அதே போலத்தான் தான் இருக்கவன் இப்படின்னு ஆழ்வாருக்கு திருவுள்ளம் இது அப்பவே சொல்ல வேண்டியதானே ஏன் சொல்லல அப்படின்னா ஆழ்வாருக்கு ஞானம் கெட்டவாறு ஓ குருபங்கிறது எம்பெருமானுக்கு இப்படியே பெருமானுக்கே அசுத்தி என்பதா இருக்கா பெருமான ஆனந்தம் தான் அப்புறம் ஆனந்தம் தனியாக அவங்க இருக்கக்கூடாதா அப்படின்னு ஆழ்வாருக்கு பட்டு போயிட்டு அப்ப மோசம் கொடுக்குற சொன்ன ஏன் அவன் என்ன என்ன மாத்தி மாத்தி மாத்தி மாத்தி ஏதோ ஒரு குணத்தை காட்டி காட்டி அனுபவிச்சுட்டே இருக்கான் குணானுபவம் பண்ணி வச்சுட்டே இருக்கானோ இல்லையோ குணானுபவம் பண்ணி வச்சுட்டே இருக்கிறதுனால இவனத்திலே மீண்டு அழகான அனுபவிக்க முடியும் சரி இந்த குணத்தை காட்டி கொடுக்குறானா இந்த அனுபவம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் மோட்சம் என்னன்னு நிர்ணயிப்போம் என்று பார்த்தார் அது வேற ஒண்ணத்துல மூட்டித்து அத்தான் கவித்தார் அத்தான் கவித்தார்னு இதுவே யாத்திரையா போயிடும் பார்த்தார் இவருக்கு இதுவே தான் யாத்திரை யாராவது ஒருத்தர் குணானுபவம் பண்றது வருவாளான்னு பார்த்துட்டு இருக்கான் நல்ல வேலை ஆழ்வார் ஆகிட்டார் அவன் இவரை விட போறது இல்ல முதல்வானே கொஞ்சம் நெல்லு நிறுத்தி வச்சா கூட விட மாட்டான் மேல மேல அழு இந்த குணம் பாரு இது எவ்வளவு அழகா இருக்கு எவ்வளவு அழகா இருக்கு நானே அனுபவிக்கிறேன் நல்ல வேலை இத்தனை நாள் எனக்கு ஆறு துணை இல்ல நல்ல வேலை ஒரு துணை கிடைத்து நல்லா நீர் தான் என்ன கழிவாடவனும் ஏற்கும் பெருப்புகள் அப்படி எம்பெருமானுக்கு ஏற்கும் சர்வேஸ்வரன்னா ஏற்கும் பெரும்புகழ் உடையவனா இருக்கான் அதே போலத்தான் ஆழ்வார் பெருமானுக்கு படைத்தார் கவின்னு சொல்லணும் பெருமானுக்கு கவியா இருக்கக்கூடியவர்னா ஏற்கும் பெரும்புகழ் பெருமான கவிபாட வல்லவர்னா பெருமான கவிபாட வல்ல சாமர்த்தியம் ஆழ்வாருக்கு சொன்னா அந்த புகழ் ஆழ்வாருக்கு ஏற்கும் அப்படிப்பட்ட புகழ் புகழுடையவர் ஆழ்வார் இருக்கார் ஆனால இப்படிப்பட்டவர் கிடைச்சாரேன்னு என்ன குணம் உண்டோ இருக்கிற குணம் எல்லாத்தையும் பெருமான் பிரகாசப்படுத்திட்டே இருக்கான் அதனால ஆயுளாரோட பார்த்தேன் இப்படியான அனுபவிச்சு யாவதா சுபாவி குணத்தை சங்கியாதம் நெய்விலக்கியந்தேன்னு உடங்கள் அனர்த்தங்களா இருக்கு அவனும் காட்டிட்டே இருப்பான் நானும் அனுபவிச்சுட்டே இருக்க வேண்டியதான் இது போயிட்டே இருக்கும் அது நடுவில் எங்கேயாவது நிறுத்தி வைப்போம் நிறுத்தி வச்சு அண்ணன் எப்படி மாடத்தை முதல்ல பரப்பி இந்த மோட்சம் மோட்சம் கொடுக்குறியோ கொடுக்குறோ அது அப்புறம் இருக்கணும் எப்படிப்பட மோட்சம் நான் பிரார்த்திக்கிறேன் நீங்க விருப்பம் தெரிந்து கொள்ள போகணும்னு இது ஆழ்வாரிடத்துல ஆழ்வார் பெருமாடத்துல சொல்லத்துக்காக வந்தேன் அதனால கீழியும் இங்கே ஆழ்வார் தலம் இருந்ததோ அதற்கு சொன்னவாறே மோட்சத்தை கொடுக்கவன் பெருமான திருவிழை பத்தி பாரிச்சு நிற்கிறான் ஆழ்வாருக்கும் நிஷ்கர்ஷம் பண்ணும் நிஷ்கர்ஷம் பண்ணும் அறுபதே திருவிழம் தான் அவன் பண்ண விடல இப்ப மோட்சத்தை பத்தி பிரசங்க வந்தவாறே பெருமான மோட்சம் கொடுக்க என்று திருவிழம் பத்தினவாறே வாஸ்தவம் இல்லா சமயம் இது இதுதான் சரியான சமயம் இப்பத்தான் நிஷ்கரிக்க என்று திருவிழம் பத்தினார் ஆழ்வார் சொல்ற எம் மாவிட்டு கிரமம் செப்பம் செம்மா பாதுகாத்து சர்வேருக்கு ஒல்லைக்கிம்மாதன்மம் செய்கிறானே ಏನ್ ಬಾಂಡು ಇದೇ ಸ್ವರ ಎಲ್ಲಾರು ಪರಾರ್ಥ ಹಿಂಗಿರುತ್ತ ಕೊಡೂನು ಪ್ರಾರ್ಥಿಕರ ಪರಾರ್ಥ ಹಿಂಗಿರುತ್ತ பெருமா உதாரா சர்வதேவைக்கே ஞானிக்கு ஆத்மீய நிர்ணயம் சொன்னான் உதாராகான்னு சொல்றான் பெருமாடத்தில் எழுவார் இடகொள்வார்னு நிரந்தரமா விசேஷத்தை பெற்றுக் கொண்டு போகக்கூடியவன் தைவல்யாரத்தின் கைவல்யாத்தை பார்த்து உதாரணம்னு சொல்றான் பெருமானே நீ எனக்கு ஒரு சாரத்தாத்தோபாதி சுத்தனாக இருக்கக்கூடியவன் அப்படிப்பட்டவன் திருவுள்ளம் கருதி இருக்கக்கூடிய ஐஸ்வர்யாத்தி கைவல்யாத்தி அறவனை அழிப்படை அண்டானையும் தெரிவிக்கிற அழுவர் பரவியின்னு மனத்து வைப்பாய் பெருமான் சுத்தம் பெருமான் உத்தியோகத்தை மட்டும் திருவுள்ளம் பத்தினா அழிப்படை அண்டனனை திருவாழியின் கையுமானுடைய சேர்த்தி அதை அனுபவிக்கிறார் திருவாழியின் செய்யுமான சேர்த்தியை பார்த்தா பெருமானவன் ஆதர்சகமான திருவேணியுடையவன் தோத்த வேணும் ஆனா அந்த திருவாழி ஆழ்வான ஆயுதமா பார்த்தார்கள் ஒரு திருவாழி ஆழ்வான் விரோதி நிரசனம் பண்ணக்கூடியவன் ஆயால் என்னுடைய சம்சாரமாகிற விரோதியை போக்கி பெருமானாலும் எனக்கு கைவல்யத்தை கொடுக்கக்கூடியவன் இப்படித்தான் பார்க்க தெரிஞ்சவழிய அடிப்படை அண்டனை எவ்வளவு அப்போக்கியனா இருக்கான் பெருமான் எவ்வளவு போக்கியனா இருக்கான் கையின் திருவாழிவான தேர்த்தி எவ்வளவு அழகா இருக்கு தேர்த்தி அனுபவிக்க தெரியலையே வெறும் சுத்தந்த பெருமான பார்த்தார்கள் ஆனா இங்கே போக்கியதே பார்க்க தெரியலான்னு தாயார் வருகிறார் தான் வாழ்ந்தான்னு சொல்லக்கூடிய ஐஸ்வர்யா கைவல்ய ஆர்த்தி இருக்கானே அந்த கைவல்ய ஆர்த்திக்கும் பெருமா என்ன பண்றான் அவன் விரும்பின பக்தியன் நீ ஏதோ பதாந்தரத்தை தான் விரும்பி இடத்துல நிரந்தர விஷயம் எடுத்தான் பெற்று போற வாஸ்தவம் தான் ஆனா அது எங்கிட்டே கேட்டியோ அதுக்கு சந்தோஷம் அந்த பலத்தையா எங்கிடத்துல பிரார்த்திச்சியோ இல்லையோ அதுக்காக எனக்கு கொஞ்ச நாள் பத்தி இல்லையோ அவனுக்கும் அவன் விரும்பின பலத்தை கொடுக்கக்கூடியவனா எம்பெருமான் அதே போல ஐஸ்வர்யார்த்தி அவன் வெறும் சுத்திரமா இருக்கிய அதிக அனுபவம் அர்த்த பிரார்த்திக்கிறான் பரவாயில்ல ஆனாலும் இந்த பலத்தையும் ஏதோ தேவதாந்த இருக்கிற பிரார்த்திக்கலாம் எடுக்கிற பிரார்த்திக்கே ரொம்ப சந்தோஷம்னு பெருமான் கொடுக்கலாம் கொடுக்கறதோட மட்டும் இல்ல உதாராகான்னு கொண்டாடுறான் உதாராகான்னு ஏன் கொண்டாடுறான் ஐஸ்வர்யாட்சி சுத்திரமான அதிக அனுபவத்தை பெறான் அதற்காற்றும் தாழ்ந்ததாக இருக்கக்கூடிய கைவல்ய கைவல்ய அனுபவத்தை பெறக்கூடியவனான கைவிலியா இருக்கான் இவாளெல்லாம் பார்த்து உதாராகன் என்று தான் ஏன் சொல்றான்னா அதை பிரார்த்திக்கிறது கூட ஆறு ஆழ்வரை பெருமான்னு ஒரு வஸ்து இருக்கு பரத பரதேவதை பெருமான் தான் அவன் தான் ஸ்திரமான பலத்தை கொடுப்பான் அவனுக்குலேருந்து கேட்டா தான் உத்தர்ஷம் இப்படிங்கிற ஞானமே லோகத்துல யாருக்கும் இல்லை ஆயிரம் எல்லாம் தேவதாத்திரவர்களாக செய்கிறார் இந்த அதுமின சுவார்த்தவர்களாக சுதந்திரர்கள்னு கவிக்கின்றீரா ஆகையால இதுக்காவது இடத்துல வந்தானேன்னு பத்தினா ஆயிர திருவாடு துர்தஷை எங்க இருக்கு ஒரு ஐஸ்வர்யா இருக்கி கைவல்யா அரிசியை பார்த்து உதாரான சொல்ல வேண்டிய துர்தஷம் என்ன ஔதாரியம் அவளுக்கு இருக்குன்னா அவளுக்கு எம்பெருமான் கொடுத்து கொடுத்து எம்பெருமானுக்கு உதாரணம் உதாரணத்தை திருநாமம் வந்து ஆயால் எம்பெருமானுக்கு உதாரணங்கிற திருநாமத்தை கொடுக்கக்கூடிய உதார ஔதாரியத்தை உடையவள் ஐஸ்வர்யா இத்தியாதிகள்லாம் அதனால அவளை உதாராக பெருமான் சொல்றான் எதையும் சர்வசுதாவியமான வைச்சாதான் ஆயால சர்வஸ்வம் என்ன அப்படின்னா ஆட்சித்தர்களுக்கு இனிமைய பலத்தை கொடுக்கக்கூடிய சகலவர பிரதோகி விஷ்ணுன்னு இதுதான் பெருமானுடைய சர்வத்துவம் அந்த சர்வத்தை கொடுக்குறாளோ இல்லையோ ஆயார் இவா தான் உதாரணங்கள்னு பெருமான் திரு பெருமான் திருவிழா பத்தி வார்த்தை சொல்றான் இப்படி ஒரு துர்தசையில பெருமான் இருக்க செய்து ஆழ்வார் பெருமானை பார்த்து பரார்த்தம் கூடு பரார்த்தமாவது மாதிரி என்னது ஏற்றி ஆழ்வார் ஆழ்வார் எப்பயுமே தெரிந்து வார்த்தையை சொல்ல மாட்டார் இவர் கலஞ்சித்தான் சுகர் அது எல்லாம் உள்கலஞ்சி வயங்குவாங்க கலஞ்சியத்தான் ஆழ்வாருக்கு பழக்கம் யோசிச்சு குழந்தை எப்படி தப்பு அப்படிக்கட்டும் அதை பிறக்கிறா போல ஆழ்வார் ஏதோ பரார்த்தகைங்க எப்படி சொல்ற ஒண்ணு சும்மா சொல்லிட்டு இருக்காரு போது ஆகையால பரார்த்தகைங்கையாவது இன்னொன்னாரு சம்சாரத்துல பக பகவத் பிராப்தியும் புருஷாரத்திலே இருக்கா இல்லையான்னு தெரியல சம்சாரத்துல கலியுகத்துல ஆர்வம் கலியுகத்துல மோசத்துக்கு முதல்ல போறோம் நம்ம ஆழ்வார் தான் வேடிக்கையா சொல்றது அதனால கலியுகத்துல நம்ம ஆழ்வார் தான் முதல்ல போறதுனால பரவாத சாத்தியம் இருந்துதான் ஆழ்வார் போனோடனே பரவாத தந்து வச்சாராம் அதனால்தான் ஆழ்வார் உற்சவத்துக்காக ஆழ்வார் எழுந்தெடுத்துக்காக பரவலாக கலந்து வைக்கிறது அக்னிஹோத்திரம் கொண்டாடுறோம் ஆகையால சம்சாரத்திலேருந்து மோட்சத்தை அடையிறதுக்கே ஆள் இல்லை இந்த பராசம் இதுக்கு ஆள் இல்லை ஒரு ஆறு கிடையாது ஆயால் ஆழ்வார் நிச்சயம் அதை வந்து பிரார்த்திக்கிற சும்மா இப்படி சொல்லிட்டு கருப்படுறதுதான் அப்படி புல்லெழுந்து போய் பெருமான திருவுடன் பத்தினான் நிச்சயம் ஆழ்வார் பராசனை இருக்க பிரார்த்திக்க போறது இல்ல எத்தியோ வந்தாரு பெருமான் ஆழ்வார் பிரார்த்திக்க பிரார்த்திக்க அதான் பெருமான் திருவுடன் பத்தவே இல்லை இதுதான் அவரத்துல சாமானியமா கொள்ளக்கூடாது நன்னா அவசியமா கொள்ள வேணும் என்று உறுத்தி ஆழ்வாரானவர் நிச்சயமா மோட்சம் கொடுக்கலையோ கொடுக்கலையோ அதை பத்தி இல்லை எனக்கு ஐஸ்வர்யமே கொடுத்தாலும் பரவாயில்ல தேகம் பிராணான் நட்சத்திரம் விசேஷாபிரிஷ்டம் யதாத்மானம் நான்யது கிமபி விபவாதி பரிபூதம் நாத க்ஷணமிதேயாபிஷா விநாசம் சத்தியம் மதுவதன விஜாபன விதம் எதுவுமே வேண்டாம் தேகம் பிராணான் தேகம் எனக்கு தேகம் வேண்டாம் எதுவுமே வேண்டாம் எப்படிப்பட்டதா இருந்ததுன்னா பரிபூத்தம் உனக்கு பரிபூத்தமா இருந்ததுன்னா உனக்கு புறம்பா இருந்ததுன்னா அது எதுவும் வேண்டாம் சொன்னார் வார்த்தை இந்த வார்த்தை நான் என்ன நம்புறதுன்னா சத் சத்தியம் சொன்ன வார்த்தை சத்தியம் நீ சொன்ன வார்த்தை பொய்யா இருந்தா என்ன பண்ற மதுமத்தன சொன்ன வார்த்தை பொய்யா இருந்ததுன்னா தேவரிற்கு பொய்யனாக இருக்கக்கூடிய மதுபட்ட பாட்டை அடியனும் படுறேன்னு சொல்றது அதனால இப்படி தேகாதிகள் நான் தேகா தேகமா இருந்தாலும் போயிட்டு போறேன் எதுவா செய்யும் இந்த தேகாதிகள் எதுவுமே எனக்கு வேண்டாம் ஒரு அனுபவத்துக்கு விருதமாக இருக்கக்கூடிய எதுவும் வேண்டாம் தேவரியுடைய அனுபவத்துக்கு உறுப்பாக இருக்கக்கூடியதுதான் தேவருடைய பிரீதி குறிப்பா இருக்கிறதுதான் சுருப்பமா இருக்கவோன்னு ஆழ்வந்தா தெரிவித்தார் அது மாதிரி பேரஸ்வ தெரிவிக்கிறார் வபுராதி யோகி கோபிவா குணதோஷானி யசாபாவிதா ததயம் தம பாரதத்தையோ அகமத்தியும் மயா சமர்ப்பிதா அதை தெரிவிக்கிறார் பிறப்பில் வீடு சுகத்தாரம் இறப்பில் எய்துக இதற்கான பிறப்பிலே ஆன வீடு சிறப்பில் வீடு சிறப்பிலே ஆன வீடுன்னு அர்த்தம் சிறப்பிலே ஆன வீடுன்னு சிறப்பை உடைய வீடுன்னு அர்த்தம் ஆயால உத்கர்ஷத்தோடைய வீடு சுவர்க்கம் நரகம்னு இருக்கே இதெல்லாம் இறப்பில் எய்துக மறுத்ததுக்கு அப்புறம் இந்த பலன்கள்லாம் கிடைக்கட்டும் இதற்க கிடைக்காம போட்டோம் அதை பத்தி கவலை இல்லைங்கிற அழுவ அளவதாசர் வபுராதிஷு ஒரு இப்படி யோகி கோபிவா நான் என்ன வேணா இருக்கட்டும் நான் இந்தியமா இருக்கட்டும் இந்த ஆள வந்த எப்படி சுத்தித்திரயத்துல தேரேந்திய மனப்பிராண ரீச்சோன்யோன்னு சாதனா நித்தியோவியாபி பிரதிஷேத்திரம் ஆத்மாவின் சுகசூச்சின்னு தேரேந்திரியாதிகள் எல்லாவற்றையும் காட்டிலும் ஆத்மா விலட்சணமாக இருக்கான் எல்லாவற்றையும் காட்டிலும் ஜீவாத்மாங்கிறோம் வேறுபட்டவன்னு சதத்துல சித்திரேந்திரது ஆள வந்த சதத்துல சாதிச்ச கிரந்தம் முதல்ல சீக்கிர காலத்துல அதனால அபிப்பிராயத்துல இப்படி எல்லாம் தேகத்தை காசு ஆத்மா தேக தேக இருக்கிற ரொம்ப கஷ்டம் அவ்வளவு பிரௌடமான கிரந்தம் ரொம்ப கஷ்டப்பட்டு சமர்த்தனம் பண்ணிருக்காரு இவ்வளவு சமர்த்தனம் பண்ணவர் தத்து விசாரம் பண்ற காலத்துல அதெல்லாம் சொல்லிட்டு பக்தி வரைய இருக்கிறது தலைவருக்கு காலத்துல என்ன சொன்னாருன்னா பபுராதிக்கு யோபி கோபிப்பா நான் என்னவனா ஆயிட்டு போறேன் நான் தேகமா இருந்துட்டு போறேன் நான் இந்திரியம் இருந்துட்டு போறேன் நான் பிராணா இருந்துட்டு போறேன் என்ன இருந்து போறேன்னு கீழே நிர்ணயம் பண்ணது இவர் தான் ஆத்மா தேகவேஷன் சொல்லிட்டு நான் தேகமாவே இருந்தாலும் பரவாயில்லையே சொல்றாருன்னா அதுல தாற்பயம் இல்ல பராசரிங்கிறது வைக்கிறதுல தாற்பயம் ஆகையால நான் தேகம் கிடையாது ஒருவேளை நான் தேகமாக இருந்து போறேன் பேசுல பேச்சு இருந்தா இருந்து போல் அதை பத்தி கவலை கபுராதிஷு யோபி கோபிவா குணதோசானி யசாததால் நான் எப்படிப்பட்ட சுபாவத்தை உடையவனாக இருந்தாலும் இருந்து போறேன் வெனிஷரத் ஆயால இதுலதான் எனக்கு ஒரு நைர்வரியம் இல்ல நான் சேஷ சேஷபூதன் அதுல மட்டும்தான் எனக்கு நைர்வரியம் ஆழ்வார் தெரிவிக்கிறார் அதே போலத்தான் ஆழ்வார் தெரிவிக்கிறார் எனக்கு ஐஸ்வர்யம் கொடுத்தாலும் சரி கைவல்யம் கொடுத்தாலும் சரி மோசம் கொடுத்தாலும் சரி எதுவுமே கொடுக்கும் நரகத்தை வச்சாலும் சரி என்ன வேணா கொடுத்துப்பா நீ கொடுக்குற பலத்துல எனக்கு ஒன்றும் விரைவே இல்லை எந்த பலத்தை வேணா கொடு அது உன் சுவாசம் தெரியும் அதை நான் வந்து மறுக்க முடியாது ஆண்டான்னு சொல்ல முடியாது அதனால நான் பிரார்த்திக்கிறதுனா மோசம் தான் பிரார்த்திக்கிறேன் ஆனா அழிவிலே நீ கொஞ்ச கால சம்சாரத்துல இருக்கதான் எனக்கு திருவுள்ளம்னு சொன்னேன்னா வாஸ்தான் பெருமானுக்கு திருவுள்ள அப்படியே சீக்கிரிக்க வேண்டிதான் நான் சீக்கிரிச்சிருவேன் ஆயால உன்னுடைய திருவுளத்துக்கு ஏற்றவர்களாக இருக்கன்னு இருக்கேன் உன்னுடைய சொல் செலவு உன்னுடைய சொல் உன்னுடைய செயல் உன்னுடைய நினைவுக்கு ஏற்ற மாதிரி என்னுடைய சொல் செய்ய நினைவுகள்லாம் இருக்க வேணும்னு இதுதான் எனக்கு முக்கியம் தேவனுடைய ஆனந்தத்துக்காக இருத்தல் இப்படிங்கிறதான் முக்கியம் ஆகையால் தேவனுடைய ஆனந்தத்துக்காக நரகத்திலேயே வச்சாலும் உத்தேசம் என்னுடைய ஆனந்தத்துக்காக மோக்கமே கொடுத்தாலும் அது வேண்டாம் என்ன சொன்னி அழிவீரே நலவந்தம் இல்லதோ நாடு கொள்வீன்னு அடிக்கடி சொல்லி ஆகிய நமக்கு மோட்சத்துல ஆச்சரிந்து நீ கேட்ட மோட்சம் இருந்தாலும் இப்படிங்கிற சொன்ன நான் கேட்டேங்கிறதுக்காக மோட்சம் கொடுத்தா அந்த மோட்சம் எனக்கு வேண்டாம் இவர் ஆழ்வார் நம்முடைய அடியவர் இவர் தான் மோட்சத்தை கொடுக்க மோட்சத்தை பெறத்துக்கு ஏற்ற அதிகாரி இவர் மோட்சத்தை அவசியம் கொடுக்க வேணும் இவர் மோட்சத்துக்கு வந்தா தான் எனக்கு எனக்கு புருஷார்த்தம்னு உனக்கு திருவுள்ள இருக்குமே ஆனால் எனக்கு மோட்சம் கொடு உன்னுடைய ஆனந்தத்துக்காக கொடுத்தா மோட்சம் கொடு இல்லாட்டி வாண்டான்னு ஆழ்வார்க்கேஸ்வரர் எம்மா வீட்டு கிரமம் செப்பம் செம்மா பாதுகாப்பு தலைசே செப்பம்னா செப்போன்னு அர்த்தம் செப்போன்னு சொல்லோன்னு அர்த்தம் எம் மா வீட்டு கிரமம் செப்பம் அழுகிறே கட்டிகிறே கூடு கூடு தோட்டி ரோடு தான் ரோடு தான் ஐஸ்வர்யத்தை முடிஞ்சான்னு நினச்சிக்காத மா வீடு பெரிய பெரிய புருஷார்த்தரை எம் மாவீடு எல்லா பிரகாரத்தாலும் ரொம்ப விலட்சணமாக இருக்கக்கூடிய வீடு வந்து சொன்னான் அதனால ஐஸ்வர்யத்தையோ கைவல்யத்தையோ கொடுக்குற பர பரபுருஷார்த்தமாக இருக்கக்கூடிய மோட்சம் அந்த மோட்சத்தை கொடுக்குறேன்னு பெருமான் சொன்னான் இது ஒரு வியாக்கியானம் அதுவா எம் மாவீடு கீழ்பட்சத்துல ஏ பதவி பதவிவாதம் எப்படிப்பட்ட அர்த்தம் ஏங்கிறதுக்கு எந்த வகையாலும் விலட்சணமா இருக்கு ஏன் அர்த்தம் இங்க எம்னா எங்கள் அர்த்தம் எங்கள் மாவீடு அப்ப ஆழ் ஆழ்வாருக்கும் ஆழ்வாருடைய பரிகரத்துக்கும் பெருமான் தருவதாக திருவிழம் பற்றி இருக்கக்கூடிய மோட்சம் அர்த்தம் எம் மாவீட்டு திறமும் செப்பம் பிரகாரத்தையும் செப்பக்கடவோ மல்லுவோம் செப்போம் பெருமானே சொல்லவும் கூடாது நான் கேட்கவும் மாட்டேன் ஆகையால சரி வைக்கிறத பெருமானானவன் மோட்சம் கொடுக்குறான்னு என்னவா தெரிஞ்சது மோட்சம் கொடுக்குறான்னு எப்படி தெரிஞ்சதுன்னா ஆழ்வார் பிரதிஷேதிக்கிறார்கள் மோட்சத்தை பத்தி பேசாத இப்படியும் பிரதிஷேதிக்கிற ஓ பெருமான் பேசியிருக்கான் தெரியல அதனால இந்த முதற்பாட்டை கொண்டு கீழ் திருவாய்மொழிக்கு இந்த திருவாய்மொழிக்கு இந்த சங்கத்தையும் தீங்க ஊகம் பண்ண உடனே அப்படின்னு தெரியுது ஆயால பெருமானத்தில் ஆழ்வார் நிஷேதிக்கிறார் எம்மாவுக்கு தினமும் செப்பம் செம்மா பார்வத்து தலை சேர்த்து தலை சேர்த்து அப்படின்னா தலை சேர்த்துங்கிறது சேர்த்துன்னு எவசம் இல்லை தலை சேர்த்துன்னா தலையை சேர்ந்து பிரார்த்தனை அதனால நின் செம்மா பாதுகாப்பு தலை சேர்த்து செம் சுகந்ததாக மான கருத்ததாக அர்த்தம் ஆவாய்ச்சி வந்து புறவாய் இருக்கக்கூடிய திருவடி செம்மா பாதுகாப்பு பாத பத்மம் அதை தலை சேர்த்து தலை சேர்க்க வரணும் சேர்க்கணும் சேட்டா போச்சு அப்படின்னு ஆழ்வார் சொன்னார் அழகு சொன்னான் என்ன கரிஷ்யாமி கரிஷ்யாமி கரிஷ்யாமி மாவத கரோமி கிருதவானஸ்மி தெரிதேந்திரதா ஒரு ஒரு சுபாஷம் ஏதாவது காரியம் சொன்னா செய்ய ஆட்டம் நாளைக்கு செய்யறேன் நாளைக்கு செய்யறேன்னு சொல்லக்கூடாது ஏதோ செய்யந்திருக்கேன் செய்ய ஆரம்பிச்சாச்சு செஞ்சு முடிச்சாச்சு இப்படிதான் சொல்ல வேண்டிய நாளைக்கு செய்யறேன்னு சொல்லக்கூடாது எந்த சத்காரியமாக இருந்தாலும் இப்பவே செஞ்சு முடிச்சிடணும் ஆயால நீ செய்யறேன்னு சொல்லிட்டு பிரதிக்க பண்ணிட்டு நாலு நாள் கழிச்சுல பண்ணக்கூடாது செஞ்சுட்டேன் இதை பண்ணிட்டே இருக்காரு போறோம் அப்படின்னு சொல்லும் அதுல செய்து கொடு செய்கிறேன் சொல்ல வரும் செய்ய ஆரம்பிச்சுட்டு செய்யறேன்னு சொல்லுங்க வழிய எத்தனை நாளைக்கு செய்யணும் தள்ளி போடக்கூடாது ஒல்லைன்னு சொன்ன இவ்வளவு அவசரப்படுது இப்பதான பராற்பகிங்கிறத பத்தி எத்தையே சொல்லியிருக்கி சொன்னதுக்கு அப்புறம் இந்த பராற்பகிங்கிறது இப்பவே உழுவுன்னு சொல்லிட சொன்ன என்ன அர்த்தம் அவன் ஆபத்து பெருசா இருக்கு ஆபத்து பெருசா இருக்கிறப்ப பெரிய பாதாளத்துல மாட்டின்னு இருக்கேன் எந்த சொன்னாலும் பிராணம் போகும் இருக்கு வினை மாட்டின்றது வினை இருக்கு இல்லையோ வினையில காப்பாத்துறேன்னு சொன்னாங்க ஆகையால இந்த கணம் காப்பாத்திர என்ன சொல்ல வரும் வல்லை என்ன ஆபத்து வெளிய ஆபத்துன்னா கைமாறுந்தும் கடிந்துகிறானே அந்த ஆனை ஒரு ஆனை அந்த ஒரு ஆணைக்கு ஒரே ஒரு முதலை அது ஒரு ஆயிரம் தேவ வருஷம் அவ்வளவுதான் இங்க எனக்கு அனாதிகாரமா நான் மாட்டிட்டு இருக்கேன் அது சின்ன குடி அதுல மாட்டியது சின்ன பொய்கை அதுல மாட்டியது நான் பெரிய ஹம்சாரம் ஹம்சார சாகரம் தோரம் அனந்த கிளேஷ சாகரம்னு இவ்வளவு பெரிய ஹம்சாரத்துல மாட்டிட்டு இருக்கேன் அதுக்கு ஒரே ஒரு முதல எனக்கு பஞ்சேந்திரியங்கள் ஒவ்வொன்றும் முதலையா இருக்கு அது ஒரு முதல ஒரு பக்கம் மட்டும் எழுதும் இது பஞ்சேந்திரியங்கள் ஐவர் திரை வலித்து எத்திரிங்கன்னு ஒவ்வொருத்தர் ஒரு பக்கம் எழுதுறார் அதுக்காவது ஒரு கால அவதி இருந்தது ஆயிரம் காலம்னு அந்த அவதியும் இல்ல அயர என்ன ஆப்போதேன்னு தெரியல இது அவசியம் வந்து ரட்சிக்கவரும் அந்த ஆனப்பட்ட ஆபத்துக்கு பரமாபதம் ஆபன்னான்னு மகர்ஷி வச்சனம் சொன்னார்னா இது என்ன ஆபத்துன்னு வச்சனம் சொல்றது அதுக்காக ஆபத்துல இருக்கோம்னா தெரியாத இருக்குது நான் ஆபத்துல இருந்தேன்னு தெரிஞ்சுக்காம இத்தனை நாளா இருந்தேன் அது இப்ப என்ன ஆபத்துன்னே தெரியுமா ஆபத்து அவ்வளவு பெரிய ஆபத்து உண்மையில ஆபத்துன்னா பெரிய ஆபத்து ரம்சார ஆபத்து தான் ஆகையால இவ்வளவு பெரிய ஆபத்து இருந்துச்சு அதுக்கு நீ மகான்னு சொல்லப்பட்ட வேகத்துல வந்தேன்னா இதுக்கு என்ன வேகத்துல வரணும் ஆகையால இது ஒல்லை தான் பண்ண வரும் மெதுவா வந்து ஒல்லை கைமாதும்பம் கடிந்த பிரானே ஆழ்வாரு ஆழ்வார் என்ன சொல்றதுன்னா இன்னைக்கு பண்ணானே எனக்குதான் உபகாரம் என்ன அப்படி வேகமா அன்னைக்கு வந்தாலும் இல்லையோ இப்ப இன்னைக்கும் அதே போல எனக்கு வேகமா வருவான் முதல்ல கழிச்சா பெருமான் வேகமா வருவான்னா இல்ல முதல்ல கழிச்சிருக்கு வேகம் வரத்தான் போறான்னு பெருமான் பண்ணது உபகாரமா திருவிழ உள்ளே தீமா துன்பம் கடிந்தகிறானே சரியா அங்க பண்ணது இங்க எப்ப பிரார்த்திக்கிறாருன்னா நம்ம சுவாமியோ இல்லையோ அதையில பிரார்த்திக்கலாம் சரி கொடுக்குறேன் நம்ம வரணும் வாணும் வாட்டான் ஏன் வாழ்ந்துவது இதே மத்தொன்னும் வாண்டான் இதுதான் ஓடும் அப்படின்னு சொன்னார் இந்த பாட்டை திருவிழம் பண்ணிட்டே இருந்தான் திருவேங்கடைய இத போல ஒரு ஷோ இத போல ஒரு பாட்டு கிடைக்கவே கிடைக்காது கிடைக்கவே கிடைக்காது திருவிழம் பத்தினே இருந்தான் அழ்வார் சொன்னார் யார் எங்கேயாவது கிடைக்குமா வைஷாத்தா சொன்னார் புள்ள இருந்து போயிட்டு இது ஆடத்துல காரணம் அப்படின்னா ராமாயண புருஷர்கள் வரதாழ்வான ஸ்ரீ இளையபெருமான ஸ்ரீ பார்க்கலாம் அதுக்கப்புறம் ஆடின அவர்களை போல ஆயிடுச்சு இந்த ஆழ்வார் இந்த பராசரியும் பிரசித்தமா ஆடுதல பார்க்கலாம்னா பரதாபிமானத்துல பாராட்டுன்னா பரதாபிமானத்துல பார்க்கலாம் இளைபெருமாள் பார்க்கலாம் அதே போல நம்ம இடத்துல பார்க்கலாம் ஆறுதையும் பார்க்க முடியாது அவ்வளவு துர்லபம் அப்படின்னு சொல்ல அந்த ரெண்டு பேரும் இன்னும் எப்படிப்படவா நித்திய சூதிகளா இருக்கக்கூடியவள் பரதாபிமானுக்கோ இளையருமானுக்கோ பாராட்டுவீங்க அதுல கொஞ்சம் ஆச்சரியம் இல்லை நம்மாழ்வ நித்தியம்சாரியாய் போந்த ஒருவர் இப்படி இந்த புருஷார்த்தத்தை பிரார்த்திக்கிறார்னா எவ்வளவு பெரிய பாசுரம் எவ்வளவு எவ்வளவு பெரிய ஆச்சரியம் இந்த பாசுரத்தை பத்திட்டே இருந்தான் அப்படியே அபியாசம் பண்ணிட்டே இருந்தான் புரியுங்களா அப்படியா ஏன்னா வழியிலாடு வேண்டும் நாம்னு தாழ்வார் வழியிலாடுமைன்னு சொல்றப்ப வழியிலாடுமைங்கிறதுக்கு ஒண்ணும் குறைவில்லாத அடிமைன்னு வளர்க்கும் சுவாசத்தா தந்திரஹிதமான அடிமைன்னு அர்த்தம் ஆயால எம்மாவோட சொல்லப்பட்ட புருஷார்த்தத்தை தான் ஆழ்வார் திருவேங்கட விளையாட்டு பிரார்த்திக்கிறார் பாட்டு அப்படியே அபியாசம் பண்ணிட்டே இருந்தான் இதை உபயோகப்படுத்தணும் உபயோகப்படுத்தணும் பார்த்துட்டே இருந்தான் சரியான சமயம் வாய்ச்சது அனந்தாழ்வானுக்கு தனியை சமர்ப்பித்தான் திருவேங்கட ஏன் திருமலைக்கு ஸ்ரீவிஷ்ணவர்கள் எழுந்துள்ளார் ஸ்ரீ வைஷ்ணவர்களா எழுந்தல்னா அவள ரொம்ப ஸ்ராந்தர்களா இருக்கா ரொம்ப ஸ்ராந்தர்களா இருக்கிற காலத்துல அவளுக்கு யாரோ குழந்தை அவளோ கொஞ்சம் ஸ்ரீ குழந்தை அவன் வந்து பிரசாதங்கள்லாம் வந்து சமர்ப்பிக்கலாம் பிரசாதங்கள்லாம் அவன் சமர்ப்பிச்சா சொன்ன நீ யாரு பாருன்னு உருவமுள்ள தாரணம் இருக்குங்கிறதுக்காக நீ தொட்டு சுவீகரிக்க முடியாது நீ யாருன்னு சொன்ன உடனே அது வந்தகாரணம் ஆயிடுச்சு நான் தாழ்வான விஷயம் கவலைப்படாது அப்படின்னு அதனால நான் தொட்டு சுவீகரிக்கலாம் சொல்றான் உடனே அப்படியா தனியன் சொல்லி காட்டு என்ன சொன்னவாறே பெருமான் திருவேங்கடவுடையான் அனந்தாழ்வான காண்பித்த தனியன் ஸ்ரீமத் ஸ்ரீமத் ராமானுஜாச்சாரிய ஸ்ரீபாதாம் கோகுலத்வயம் சதுத்தமாங்கிரந்தாரியம் அனந்தாஜ மம்மதே ஸ்ரீமத் ராமானுஜாச்சாரிய ஸ்ரீபாதாம் கோகுலத்வயம் தைமா பாதபத்து தரசேத்துன்னு ஆழ்வார் சொன்னார் பாதபத்து தரசேத்துங்கிறதால ஆழ்வார்னு திருவிழா பாதவத்து தான் சொல்றார் ஆனா திருவிழம்பத்தது உன் திருவடி என் தலையில வைக்கவோடும் சொல்றதால ஆழ்வார் திருவிழம்பத்தது பாரதந்திரிக திருவிழம்பத்திரம் ஏன்னா பரத ஆழ்வானுக்கு எம்பெருமான் பார் உன்னை சுதந்திராக்கி வார்த்தை சொன்னார் முன்பே உன்னோட கிரமப்பிராசமான பாரதந்திரியத்தை பெற்று நீ போன்னா பெருமாள் அனுப்பி வைக்கிற அனுப்பி வைக்கிற காலத்துல என்ன கொடுத்தார் தம்முடைய திருவடி நிழல திருவடி நிலையை கொடுத்தார் ஆகையால திருவடியை கொடுத்தது எதுக்காக பாரதந்திரியத்துக்கு சூச்சகமாக அளவன் திருவடியை ஒரு நிலையை கொடுத்தா இங்க ஆழ்வாருக்கு பாரபட்ச தலைவர் எடுத்து ஆழ்வார் பிரார்த்திக்கிறது அரசாழ்வானுடைய ஒரு வார்த்தையினால் ஆழ்வார் பிரார்த்திக்கிறாள் ஆகையால திருவடியை தலையில வைக்கிறதுங்கிறது பாரம்பரியத்துக்கு சூச்சமா ஆழ்வார் திருவிழம்பதுறர் ஆகையால ஆழ்வார் அத்தியந்த பாரம்பரிய திருவிழம் பத்தி அப்ப சுபௌத்தித்துவ கந்தரகிதமான பெருமாளை ஆனந்தத்துக்காக மட்டுமே இருக்கக்கூடிய நெய்கையம் அந்த பராசரை பிரார்த்திக்கிற பாசுரத்திலே பாதவத்து தலைசேர்த்தின்னு அதை மறைச்சு சொன்னாரோ இல்லையோ அதேதான் அனந்தாழ்வான் வெற்றிப்பட்டவர் அனந்தாழ்வன் என்ன சொல்லக்கூடியவர் என்ன இருக்கிறதுக்குள்ளே நீதியமான புருஷார்த்தம் எதுன்னு கேட்டா அவர் திருமலை அப்பனார்த்தர் தான் நீதியமான புருஷார்த்தம்னு சொல்லக்கூடியவர் அனந்தாழ்வான் ஆகையால திருமலை அப்பனா இருக்கக்கூடிய பெருமான் பொங்கல் ஏதேனும் ஆவேனேன்னா ஏதேனும் திருமலை அப்பனா இருக்கெல்லாம் இருக்கக்கூடிய நிகழ்ச்சி திருமலை அப்பனா இருக்கிறது என்ன நிகர்ஷம்னா ஜீவாத்மா பரமாத்மாவான அதோட தாழ்ச்சி எதுவுமே கிடையாது ஆகையால எம்பெருமான் பெருமானுக்கு சுவாதந்திரியங்கிறது ஏற்பம் ஜீவாத்மாவுக்கு பாரதந்திரியங்கிறது ஏற்கம் ஜீவாத்மா எம்பெருமான் ஆயிட்டான்னா அவ்வளவுதான் போச்சு எல்லா தாழ்ச்சியும் வந்து இவங்க சுவாதந்திரியம் வந்தா தாழ்ச்சின்னு திருவிழா பத்தக்கூடியவர் அத பாரதந்திரியமே நிரூபகமாக இருக்கக்கூடியவன் அப்படிதான் இருக்கவன் ஸ்ரீக்கு மட்டும் சன்யோகம் தான் எப்படி இருக்கும் நிரூபமா இருக்கும் அதே போலத்தான் எம்பெருமான் ஜீவாத்மாவுக்கு இருக்க வேண்டிய பாரம்பரியம் பாரம்பரியமா இருக்கணும் பெருமானத்தில் இருக்க வேண்டிய பாரம்பரியம் பெருமானத்தில் இருக்கும் ஜீவாத்மா சுதந்திரமா போயிட்டான்னா நல்லா இருக்காது ஆகையால அப்படி திருமலையப்பனா இருக்கக்கூடியதான் இருக்கிறதுலே திருமலையப்பன் திருமலையப்பனா இருக்கான் ஜீவாத்மா திருமலையப்பன் ஆகக்கூடாது நான் பெருமான் ஆதாவன் ஆகக்கூடாது பெருமான் சொல்றவே ஏதேனும் ஆவேனா இருக்கிறதுக்குள்ள காரணம் திருவேங்கமையான அதில் அதுவே கிடைச்சாலும் பரவாயில்ல திருமலை சம்பந்த உத்தேசம் இருக்கக்கூடிய ஆழ்வார் சொல்றாரு லட்சணம் ரத்னம் ஈஸ்வரவனே அந்த அளவுக்கு பாரசந்தியம் அவ்வளவு உத்தேசம் சுவாசந்தியம் அவ்வளவு விஷயங்கள் இருக்கக்கூடியவர் ஆனா அவருக்கு என்ன திருவுள்ளம் எம்பெருமானாரை விட்டு பிரிஞ்சு அரசன ஆராதிருப்பாளா ஆறு இருக்க மாட்டா திருமலையப்பன் வந்து கவரிட்டா கூட உனக்காக ஒண்ணும் இல்ல ரெண்டு பேரும் வந்தேர்கள் ரெண்டு பேரும் திருமலை ஆழ்வார் ஆசிரியம் இந்த ஆச்சாரிய சொன்னா நான் போறேன் உனக்காக ஒண்ணும் நான் இல்லைன்னு சொல்லக்கூடிய ஆயார் திருமலை சம்பந்தம் உத்தேசம் இருக்கிறது ஆளுக்காக இருக்காரு திருமேன நேரத்துல ஒண்ணு ஸ்திர கிடையாது எது அமிர்தமானாருக்காக இருக்கக்கூடிய ஆயால என்ன சொன்னார் நம்ம ஆழ்வார் நரக்கத்திலேயே வச்சாரும் பரவாயில்ல திருவுள்ளத்து குகப்பா இருக்கிறதா திருவுள்ளத்து குருப்பா இருக்கிறதா உத்தேசம்னு சொன்னார் அனந்தாழ்வார் இருக்கிற நரகம் எதுன்னா திருமலையாப்பனோட இருத்தல்ங்கிறது நரகம் பெருமானாரை விட்டு பிரிஞ்சு அங்க இருக்கிறதுக்கு அதுதான் நரகம் ஆனா அந்த நரக்கத்துல எதுக்காக இருக்கார் பெருமானார் சிந்துபூமிகள் திருவேங்கடம்னு பாட்ட சொன்னவாறே தாரதாரையா கண்ணீர் வலிக்கிறார் அவருக்கு அந்த கைத்தரியம் பண்றது உத்தேசம் திருவுள்ளம் ஆயால பெருமானாரை விட்டு பிரிஞ்சு ஆச்சாரிய விஷயம் என்பது நடக்கும் அது மேல ஒன்றும் நடக்கவே வாண்டான் ஆசாரியன் ஆசாரியனை பிரிந்திருப்பாரான்னு மாங்கல் தெரிவிக்கிறார் யாரும் பிரிஞ்சிருக்க மாட்டா வந்தாழ்வானுக்கும் சொல்வம் பிரிஞ்சிருக்கிறது திருவுள்ளம் இல்லை ஆனா பெருமானார் திருவுள்ள முகத்துமையானார் அந்த விசேஷம் உத்தேசம் ஆயார் பெருமானார் விட்டு பிரிஞ்சு என்னால் தரிக்க முடியாது ஆனாலும் அவளுடைய திருவுள்ள முகப்புக்காக இருந்து காட்டுவோம் எம்மா வீடு பகவத் விஷேகமாக ஆழ்வார் சொன்னார் அவ்வளவு ஆழ்வார் இருந்தா நரக்கத்துல இருந்து காட்டினாருன்னா நரக்கத்துல ஒண்ணு இருந்து காட்டல ஆனா எம்பெருமானார் விஷயமாக நரகத்திலே இருந்து காட்டினார் அது அனந்தாழ்வான் பண்ண காரியம் இப்படி அனுஷ்டான பர்ஜந்தமா இவருக்கு வந்து சேர்ந்ததே இவருக்கு தான் எம்மாவூர்த்தி சாராச நிஷ்கர்ஷம் வந்து சேர்ந்திருக்கு இவருக்கு எம்மா வீட்டை அர்த்த கடிதமாகவே ஒரு கவியன் பண்ணியவர்கள் வரும் திருவிழம்பத்தினான் ஸ்ரீமத் ராமானுஜாச்சாரிய ஸ்ரீபாதாம் பெருமானாருடைய திருவிடி தாமரை ரெண்டும் சதுர்த்தவாங்க கந்தாஜம் எவருக்கு தலையிலே நெருக்கப்பட வேண்டியதாக இருக்கோ அனந்தாரி மகம் பஜே அந்த அனந்தாழ்வானை நான் வணங்க பாதவர்க்கு பெருவான் அந்த பாதவர்க்கு கைமாதன்மம் கழிந்த பிராட்டைய பாதவர்க்கு அத்த பிரார்த்தித்த இங்க பெருமானுடைய பாதவர்க்கு அந்த பாதவர்க்கு எவருக்கு தலையில தாரியமான சிஷியாருக்கும் தாரியம் இல்லையா எல்லாருக்கும் தான் தாரியம் ஆனா எம்மா வீட்டுல சொல்லப்பட்ட பிரகாரத்துல ஆருக்கு தாரியம்னா இவருக்கு மட்டும்தான் தாரியம் ஆகையால மற்ற ஆறு ஆண் பிள்ளைகள் கிடையாது மத்ததான் இவர் ஒருத்தர் தான் ஆண் பிள்ளை விஸ்லேஷ சதிஷ்கும ஆச்சாரிய விஸ்லேஷத்தையை பொறுத்துண்டு ஆச்சாரிய திருவுள்ளத்திறக்கூடிய வருத்தத்தை தோக்கடிக்கக்கூடியவர் ஆகையால அந்த விஸ்லேஷத்தை சரிக்கிற சாமர்த்தியம் இல்லையோ ஆகையால அப்படிப்பட்டவர் அவருக்கு தான் இந்த தனியன் சேரும் திருவுள்ளம் பத்தி பெருமானவன் இப்படிப்பட்ட உத்கிருஷ்டமான தனியன் அந்த தனியனை சமர்ப்பித்தான் அந்த தனியனை அனுசந்தானம் பண்றதுனாலையும் அம்மாவுக்கு திருவாரூர் அனுசந்தானம் பண்றதுனாலையும் இந்த பராசரியை குறிக்கிற ஆச்சாரிய ஆச்சாரியத்திலேயே பராசரியை செய்யும் அந்த நிச்சயம் அந்த அர்த்தத்தில் நிச்சயம் உண்டாக அறிவாரம் அதுவாரம் பெருமான